நாம இன்புறுவதற்கு உலகமும் இன்புறும்னா இந்த அறிவு ஒண்ணுனாலதான் இன்புற வைக்கலாம் ஆதலால் தான் கற்றறிந்தார் காமுருவர் படிச்சவன் என்ன படிக்கணும் படிக்கணும் படிக்கணும் நினைப்பான்டா ஏ நாம ஒருத்த இன்புறுவதற்கு இன்னொருத்த இன்புறுவது இந்த கல்வி என்ற ஒன்றினால் தான் முடியும் வேற எந்த ஒன்று வசதி வந்தாலும் ஏண்டா இந்த ஆளுக்கு பாருப்பா ஒரு ஒரு யாராவது ஒருத்தர் பொள்ளாச்சி மாலிங்க <laughs> ஒரு பெரிய ப்ரெஷ் வாங்கி கொடுத்தாலும் வச்சுக்க ஐயா இந்த ஆளு நேற்று வரைக்கும் நம்மோட டங்கு டங்கு நடந்து வந்தா இன்னைக்கு பறக்குறேன் பறக்குறேன் அப்படின்னு பத்தியும் உனக்கு ஆனா இந்த அறிவு ஒன்றினால் தான் மகிழ வைக்கலாம் அதுக்கெல்லாம் பரிமேலகன் கொண்டு இருக்கிறான் வர இதுக்கு இதுக்கு முண்டை என்ன எழுதுவான் இது தாம் இன்பருவது தாம் இன்பருவதற்கு உலகு இன்பருவது உலகு என்பருவது கண்டு காமொருவர் காமொருவர் கற்றறிந்தார் கற்றறிந்தார் உன் தலையில எருக்க வெட்டி தான் போடணும் ஒரே உங்க ஒரே எழுதினானே மன்றேன் தாம் இன்புறுதலாவது யாது உலகை இன்புறுத்தலாவது யாரு உரை அதெல்லாம் ஆசைக்க முடியாதுன்னு ஆமா அந்த உரையை முதல்ல அதை படிச்சு விளங்குறதுக்கு யோகிதை இருக்க அவனுக்கு நீ அப்புறம் வா நீ மற்றது அதனால அவனுக்கு வேணாங்கிறது அந்த உரையை வேணாங்கிறது காரணம் என்ன கேட்டா படிக்க படிக்க தெரியல விளங்க தெரியல இருந்தென்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றி வையன்னினல்லால் விருந்தி நினேனி விடுதி கண்டாய் அதனால நான் என் உன்னுடைய விருப்பம் தான் நம்ம எல்லாம் செய்யலாம் நீ விற்றாலும் சரி அல்லது ஒத்தி வச்சாலும் நீ வைக்கலாம் ஆனாலும் என்னை விட்டுடாதப்பா உனக்கு எல்லா உரிமையும் உண்டு ஆனாலும் எனக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பை செய்திடாதப்பா விருந்தினேனை விடுதி கண்டாய் இங்க விருந்துங்கிறார் விருந்து என்ன அர்த்தம் விருந்தினேனை விடுதி கண்டாய் ஆப்பியா விருந்தே புதுமை விருந்து என்பதற்கு புதுமை என்று பொருள் நான் புதிய அடியவனியத்தை தவிர பழையடியாரல்ல அடியார் அல்ல புத்தடியோம் உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ பாடா பணம் தொல்லாப்பியம் வந்துடணும் வந்தால் தான் சரியாக வரும் ஆமாம்மா நீங்கள் ஒரு நூலுக்கு ஒரேன்னு சொன்னால் தொல்காப்பியத்திலேருந்து அப்படியே வந்திருக்கணும் வந்திருந்தா தான் பக் பக் பக்கம் போட்பாட்டாக வளர்த்துக்கிங்க பொருத்தமா இருக்கும் விருந்தினி இல்லை இதெல்லாம் பரிமையாளர் உரை படிச்சிருந்தீங்கன்னா விருந்து புதுமை என்று ஒரு எழுதியிருப்பார் தொல்லாப்பியம் படித்தவன் படிச்சுவேன் விருந்து புகுதுமை அகுது இருவகைப்படும் பண்டு அறிவுண்மையில் குறித்து வந்தாரும் அகுது இன்மையில் குறியாது வந்தாரும் என வழங்காது இந்த முண்டத்துக்கு அதனால வேணான்ட்டான் ஆமா இது சொல்ல முடியுமா தமிழ் தான் வடமொழியும் அல்ல ஆங்கிலம் அல்லப்பா விருந்து புதுமை அகுது பண்டு அறிவுண்மையில் குறித்து வந்தாரும் குறியாது வந்தாரும் என இருவகைப்படுவர் ஒன்பதாம் அதிகாரம் விருந்துக்கு எழுதுறாரு இந்த பயலுக்கு பார்த்தான் ஒன்றும் விளங்கலைன்னு பார்த்தான் சகாரா பாலைவனமா இருக்குன்னு நான் சொல்றேன் நான் சொல்றேன் நீ என்ன சொல்லிட போற கிழிச்சு விட போற படிச்சு விளங்கிக்கணும் அப்புறம் தமிழ் அல்லவா தமிழ் அல்லவா அதெல்லாம் என்ன அருமை தெரியுமா விருந்துன்னா போற பகல் சொல்லி வைக்கிறேன் காதல வச்சுங்க அதெல்லாம் திருக்குறளே ஆனா நான் சொல்லிட்டேன் திருக்குறள் வந்து கம்போணத்துல நடத்தணும்னாங்க இந்த வழியா திருக்குறள் நடத்தணும்னா சொன்னா ரெண்டு குரல் ஒரு குரல தான் போகும் ஆமாம் ஆமாம் நான் பரிமையான உரையோடு தான் நடத்துவேன் உங்க இடதுகை பெருவியல் தான் நான் கடந்து எழுத மாட்டேன் நான் ஆமாம் இடதுகை பெருவியல் ரேகை உரையெல்லாம் நான் வைக்க மாட்டேன் மூச்சே பெரிய மாட்டேன் அப்படி இருந்தேன்னா நடத்துவோம் இன்றைய வணக்கம் நன்றி போ அப்படின்ட்டு ஆமா ஆமா விருந்துன்னா இப்ப நம்ம விருந்து விருந்துன்னு சொல்றோம்ல அது ரெண்டு வகைப்படுமா பரிமையில் தான் அல்லது அதெல்லாம் ஏற்கனவே அறிமுகமாகி இருந்து இன்னைக்கு வீட்டுக்கு வரவங்களும் விருந்து தான் ஏற்கனவே எங்கே போகிறீங்க சேலமோ அல்லது இதுக்கோ சென்னைக்கோ போகிறீங்க எங்கேயும் நீங்கள் இறங்குறீங்க அந்த நேரத்தில் எங்கே எக்மோல இறங்குறீங்க எக்மோல இறங்குற பொழுது பாரிஸ் போகணும் பஸ்ஸே வராது நீங்கள் மற்ற இடத்துக்கெல்லாம் போகுது பேரிஸுக்கு மட்டும் வராது நானும் பாக்குறேன் முக்கால் மணி நேரம் நின்று தான் போகிறேன் என்ன பண்ணுறது வராது வராதுன்னு வெறும் பெட்டி வச்சு வரும் ஐயா நீங்க எங்க நான் பாரிஸ் போகணும் நானும் தான் பாரிஸ் போகணும் எங்கெங்க நம்ம பஸ்ஸே வராதாற்றுக்கு என்ன பண்றது போங்க மற்றதெல்லாம் போகுது நம்மளது வரலையே வரல வரல இருந்து பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு விட்டு ஒரு காஃபி சாப்பிடலாங்களா வேணாம் சும்மா சாப்பிடுங்க அப்படின்ட்டோம் வந்துட்டேன் அப்புறம் நீங்க எங்க என்னன்னு கேட்குற நான் வந்து ஐயா திருவண்ணாமலை நான் வந்து பெங்களூரியா அப்படின்னு ரொம்ப நல்லதுயா அப்போ பாரிஸ் வந்து ஆ வாங்கய்யா என்று ஏறிட்டு போய் அங்கே இறங்கிட்டு ஐயா என்னமோ கொஞ்ச நேரம் தான் பழகணும் இருந்தாலும் நீங்க கொடுத்த காஃபி என் உள்ளத்துலயே இருக்குது இந்தாங்க ஐயா முகோரி வாங்க முகோரி கொடுங்கய்யா என்று சொல்லிட்டு ஐயா திருவண்ணாமலை வந்து தவறாம நம்ம வீட்டுக்கு நடிக்கலாம் சார் இதெல்லாம் அப்படி பரிமையில உரையை வாங்கி நடிக்கலாம் நடிக்கலாம் மக்கு பயருடா படிக்க மாட்டேங்கிறீங்களே அந்த வந்துருங்க நானும் வரையா பெங்களூர் வந்தா வரையா என்று சொல்ல இப்படி இருந்த விருந்து இது இந்த மாதிரி இருந்து வந்த விருந்துன்னா ஏற்கனவே அறிமுகமாகி வந்த விருந்துன்னு அர்த்தம் அதான் பண்டு அறிவுண்மையில் குறித்து வந்தாரும் ஏற்கனவே எக்மோரில் அறிமுகமாக இருந்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு இன்னைக்கு வந்தவரும் விருந்துதான் அகுது இன்மையில் குறியாது வந்தாரும் என அப்படி அறிமுகமே இல்லை ஆனா வந்து திருவேன் ஐயா என்னங்கய்யா தெரியவே தெரியாது அடியேன் காசி வாரணாசி அப்படியே தெய்வத்தலமெல்லாம் வணங்க வந்தேன் திருவண்ணாமலை வந்தேன் இங்கேயும் வணங்கினேன் வணங்கின பிறகு இங்கே யாராவது அடியவர் இருக்காங்களான்னு கேட்டேன் உங்கள் பேரை சொன்னாங்க நான் வந்தேன் அடாராடா வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க உட்காருங்கய்யா காசியா இகுது இவர் யாரு அகுது இன்மையில் குறியாது வந்தாரும் அப்ப விருந்து இருவகைப்படும் அறிமுகமாகி வருகின்றவர்கள் அறிமுகம் அல்லாது வருகின்றவர்கள் இருவரும் விருந்தே யார் சொன்னது பரிமையாளன் சொன்னா எந்த தாத்தா கழிச்சான் சும்மா எனக்கு கோவம் வருதுன்னு என்னன்னுட்ட இருக்கிறதையே நல்ல யோகிதைய படிச்சா என்ன கேடுன்னு சரி அதை விட நீ என்னத்தை கிழிச்சு விட்டேங்கிறேன் குடையும் பொய்கை கோலக்காவுடான் போதாமூர்த்தியில் பண்ணாங்கன்னா அப்படியே ஆண்டு இந்த பாட்டெல்லாம் நல்லபடியா வரணுமே சாமி அதுதான் அம்மனாம் அஞ்சு மாறி அதனால இப்ப நூலுக்கு பணம் கூட பெற்றலாம் ஆனா நல்லபடியா வரணுமே வெளிவரணுமே திருத்தநாதி முடிப்போம் மணி என்னாச்சு மணி என்னாச்சுங்க ஓ துவாதசாந்த பெருவெளியில் துரியம் கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலி முத்தம் தருகவி யார் வாக்கு யார் வாக்கு இது குரல் சாமிழ் வாக்கு மீனாட்சி பிள்ளை தமிழ் அருமை அருமை அல்லவா எனவே இப்போ என்ன இருக்குது விருந்தினேனி விடுதி கண்டாய் மிக்க நஞ்சமுதா அருந்தினி நீ வந்து எல்லாரும் வந்து நல்ல உணவை அருந்துவாங்க நீ விஷத்தையே நீ அருந்துறாய் அல்லவா நல்லமுதா நஞ்சமுதா அருந்தினி மண்ணு உத்தர கோசமங்கைக்கு அரசி உத்தர கோசமங்கிலேயே இருக்கின்ற பெருமானி மருந்தினி பிறவி பிணிப்பட்டு மடங்கினர்க்கே மருந்தினனே யார் இந்த பிறவி வயப்பட்டு இதிலேயே அழிந்து கிடக்கிறார் அவர்களுக்கெல்லாம் நீ மருந்தாக இருக்கிறாய் மருந்தன் என்ன அந்த பிறவியை நீக்கும்படியான மருந்தாக இருக்கிறாய் என்ன திருவள்ளுவர் பத்தாவது குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் யாரு இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் போடான் சும்மா சின்ன பிள்ளைக்கு சொல்லும்போது சொல்றது அப்போ இந்த பெருவியாகிய பெருங்கடலை நீந்துன்னு சொன்ன யாரு இறைவனடி சேர்ந்தாதான் இல்ல நீந்தார் நீங்க இந்த அறிவர்னு போறீங்களே எந்த அறிவருடைய திருவடியை நாங்க சேர்ந்தா இந்த பிறவியை போக்க முடியும் சொல்லுங்க உண்டாங்க நிறுத்தியா நிறுத்தியா நான் இன்னைக்கே அடிமையாயிடுறேன் பத்தாவது குரல் ஏன் அறிவராது மண்ணாங்கட்டியாவது இப்படி குப்பையில போடுங்கடா அவங்க உரையப்பா அதனால பிறவி பெருங்கடல் நீந்துதல் மருந்தினி எதற்கு பிறவி பிணிப்பட்டு மடங்கி நற்கே மருந்தினி யார் இந்த பிறவியாகிய பிணியில் இருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறாய் அதுதான் ரொம்ப அருமையாக மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருளவல்லான் தன்னை அப்புறம் சுவாமிகள் ஒருத்தர் கொடுத்தர் விட்டு கொடுக்க அருமையாக பாடிட்டாங்க போதுங்கிறேன் நமக்கு இருக்கிற திருமுறைகளையும் சித்தாந்த சாத்திரத்தை வச்சுக்கிட்டு அகில உலகத்தையும் ஆடலாம் நம்ம ஆனால் படிச்சுக்கணும் படிக்கணும் அதான் முக்கியம் அல்லவா படிச்சுட்டா ஆடலாம் தான் எனவே அப்படி மருந்தாக இருக்கிறாய் மடங்க பதினெட்டு இருபதுல முடிச்சிருவோம் மடங்க என் வல்வினை காட்டெனின் மன்னருள் தீக்கொழுவும் விடங்கனே விடங்க மடங்க என் வல்வினை காட்டை நின் மண் அருள் தீ கொழுவும் விடங்க பெருமானி என்னுடைய இந்த தீவினைங்கிற அந்த ஒரு பெரிய காடு மண்டி முள்ளும் கல்லுமா கிடக்குது அதுல கொஞ்சம் நெருப்பு வச்சு கொளுத்துட்டா தேவலான் அந்த நெருப்பு எங்கே இருக்குனர் அவ்விடத்துல தான் இருக்குனர் என்னென்ன அது அருள் நெருப்பு அந்த அருள் நெருப்பை பத்த வச்சாத்தான் இந்த மாதிரி இருக்கிற வீணான பொருள் எல்லாம் போகும் அல்லவா அப்படி நெருப்பு வைக்கணும்னர் எனவே இப்படியாக தீ கொழுவும் விடங்க என் தன்னை விடுதி கண்டாய் என்னை விட்டுடாதப்பா என் பிறவியை வேறொடும் களைந்து ஆண்டு கொள் இந்த பிறவியை நீ களையும் போது வேரோடு களைஞ்சணும் இனி பெறக்கூடாது ஆமா கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் பிறக்க மாட்டப்பா நூறு வருஷம் பிறக்க மாட்டேங்க கூடாது இனி இந்த ஆன்மாவுக்கு பிறவி என்பது கூடாது அப்படி செய்யணும்ப்பா அதை நீ தான் செய்ய வேண்டும் அதான் அவர் பிறவி பெருங்கடல்னு சொன்னார் பாருங்க ஏன்னா இது லேசன் இல்லை இது பெரிய கடல் இதை போய் வத்தடிக்கணும்னா ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெம்பு இருக்குடா அது இறைவன் தான் அவர் சேர்ந்தார் நீந்துவர் சேராதார் நீந்தார் தள்ளு அப்புறம் பேசாத இந்த பக்கம் வராத அப்படி அப்படின்ட்டு அல்லவா ஒருத்த வரி தான் விட்ட அப்படியெல்லாம் நீ இந்த நெருப்பிட்டு கொளுத்துப்பா என் தன்னை விடுதி கண்டாய் என் பிறவியை வேரொடும் கழிந்த ஆண்டுகொள் உத்தர கோசமங்கைக்கரசே கரசே கொடுங்கரி குன்று உரித்து அஞ்சு வித்தாய் ஆமாம் எப்பா இந்த மாதிரி வந்து ஊர்ல இருக்கிற காட்டெல்லாம் நெருப்பு போட்டு கொடுத்ததெல்லாம் எனக்கு முடியுமாப்பா அப்படின்னாரு சிவ சிவ உன்னால முடியாது உலகத்துல இருக்காப்பா எது உனக்கு முடியாது கொடுங்கரி குன்று உரித்து அஞ்சு வித்தாய் யானை ரொம்ப பெருசுன்னு பேரு அது பாட்டு உன்னை துள்ளிட்டு வந்தது அப்படியே வாடா ராஜா அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சு விட்ட தோலை அதெல்லாம் ஒன்னால்தான் முடியும் வேற யாரால முடியுமோ முடியாது அதனால எல்லாற்றிலும் உடையவன் நீ அதனால் உனக்கு முடியும்பா வஞ்சி கொம்பினையே வஞ்சி கொம்பினையே ஆனா நீ என்னன்னு கேட்டாய் அந்த யானையை உரிச்சதுனால உங்ககிட்ட இருக்கிற அம்மாவே அப்படியே பயப்பட்டா அஷோ அப்படின்ட்டாலாம் என்னன்னா யானை அப்படி வந்தது வந்தவன் என்னமோ ஒரு வாழைப்பழம் பூம்பழத்தை கொடுக்குற மாதிரி அது கனிஞ்ச பழம் நீங்க பாட்டு காவட்டா இருந்து பிரயோஜனம் இல்லை காவட்டை உரிக்க முடியாது ஆகட்டும் நல்ல கனிமான படம்னு சொன்ன அப்படி எடுத்தவனே இப்படி இப்படி உரிச்சவன் தானா பாட்டுக்கு வந்துடுது இல்லைங்களா அப்படி யானத்தோல உரிச்சாராம் உரிச்சவனு அம்மா வந்து பார்த்துட்டு ஏன்னா அது பதுசு மலையத்தூசன் மகள் அது அதனால சிவசிவ சிவசிவ சிவசிவ ஏன்னா ஏன் என்ன என்ன அப்படின்னாரு ஐயோ அது யானை யானைத்தோடு அப்படின்னு அதெல்லாம் என்ன அது என்ன பண்ணுது போ அப்படின்னு உரிச்சாராம் எனவே வீட்டில் இருக்கிற அம்மாவே பயப்பட்டுமா உரிச்சாராம் இல்ல இப்படி எல்லாம் உரிச்சவனுக்கு அப்பா என்னுடைய அந்த தீவனை காட்டை நெருப்பு வைக்க முடியாதாப்பா அப்படின்னார் அடுத்தது நம்ம கொம்பர் இல்லா கொடி போல் அலமந்தனன் கோமலமே கொம்பர் இல்லா கொடி போல் அடாராடா என்னைக்குமே இந்த கொடி படறதுன்னு சொன்னா நம்ம வீட்டுல அதுக்கெல்லாம் கொள்ளையில தான் முடியும் மேலும் கொஞ்சம் கொத்துணும் கொத்துணும் ஏதேனும் கொஞ்சம் இந்த செடி எல்லாம் போட்டோம்னா போடலாங்க பீங்காய் செடி போட்டோம்னா அது அப்படியே கொடி வரும் வந்து என்னன்னு கேட்டா அந்த கொடி அப்படி அப்படி இப்படி லேசா அப்படி இப்படி வரும்போதே ரெண்டு மூணு குச்சி அப்படி இப்படியே வச்சு ஊனிடணும் ஊண்டி அப்படி மேல வந்து மேலே பந்தலும் போட்டுட்டா அது படரும் அப்படி இல்லாம இது நல்லா நல்லா தலைஞ்சு இப்படி கொடி அப்படி வரும்போது ஒரு கொம்பு இல்லைன்னா கீழே அப்படியே படந்து மண்டி போடும் மண்டி போடும் இதை பார்த்தானாம் நம்முடைய தமிழர்களில் ஒருவன் யார் கொம்பர் இல்லா கொடி போல் பாத்தீங்களா ஒரு கொழுகும்பு இல்லாம ஒரு கொடி இருந்தேன்னு என்ன பண்ணும் அப்படியே தவிச்சு போடும் பாவம் அல்ல அப்படி கொம்பர் இல்லா கொடி போல் அலமந்தனன் கோமளமே கோமளம்னு அழகுடையவனே அர்த்தம் அழகனி வெம்புகின்றேனி விடுதி கண்டாய் விண்ணர் நன்னுகில்லா உம்பருள்ளாய் தேவர்கள் கூட அன்பினால் காண முடியுமே தவிர தன் அகந்தையினால் காண முற்பட்டா நீ அவங்க காண முடியாது உம்பர் உள்ளாய் மண்ணு உத்தர கோசமங்கைக்கு அரசே அம்பரமே அம்பரம்னு மேலானவனே அர்த்தம் அம்பரமே நிலனே அனல் காலோடு அப்பு ஆனவனே அப்பு ஆனவனேன்னு அர்த்தம் அப்பானவனேங்க கூடாது அப்புன்னா தண்ணி அப்போ என்ன இருநிலனாய் தீயாகி விசும்புமாகி இருபத்தி ஓராவது பாட்டு ஆனைவம் போரில் உருந்தூரண புலனால் அலைப்புண்டு அலைப்புண்டேனை எந்தாய் விட்டெடுதி கண்டாய் இதான் அந்த நீத்தல் விண்ணப்பம் எந்தாய் விட்டெடுதி கண்டாய் என்னுடைய தாயனையே பெருமானி என்னை விட்டு விடாதப்பா ஆட்கொண்ட நீ என்னை மீண்டும் விட்டு விட வேண்டாம் என்று விண்ணப்பிக்கிறார் நான் எப்படி இருக்கிறேன் என்று சொன்னால் ஆனை வெம்போரில் குறுந்தூரன புலனால் அலைப்புண்டேனை இந்த புலன்களால் இந்த ஆன்மா எந்தெந்த அளவில் மாறுபடுகின்றது என்பது எல்லா பெரும்பாலான பாட்டில் சொல்ற போன முறை கூட சொன்னேன் திருவள்ளுவர் ஐயர் அல்லவா திருவள்ளுவர் உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் பரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்று சொன்னார் இந்த திண்மை என்ற அந்த ஒன்றினால தான் இந்த ஐந்து பொறிகளையும் அடக்க முடியும் அந்த திண்மை இல்லைன்னா கொஞ்சம் நிகழ்ந்து போடும் நிகழ்ந்து போடும் அந்த நிகழ்ச்சியே இல்லாமல் கட்டுப்பாடா கொண்டு வரணும் எதனை இந்த ஐந்து பொறிகளையும் கொஞ்சம் ஒரு நாள் சரி இன்னைக்கு கோயிலுக்கு போகலாமா தொலைக்காட்சி பார்க்கலாமான்னு வரும்போது அது கிடக்குது போய் என்னைக்கும் பார்த்தது தான் தொலைக்காட்சி திருப்பிட்டோம்னா அப்புறம் தொலைக்காட்சி தான் அதனால கண்டிப்பா அதை இடிக்க விட்டு போகணும் அதான் அந்த உரன் என்னும் தோட்டியால் திருவள்ளுவர்ல இந்த ஐந்து யானை மாதிரி அதான் இப்ப ஆணை வெம்போரில்ங்கிறதுக்காக சொன்னேன் இந்த ஐந்து பொடிகளும் ஐந்து யானை மாதிரி கட்டி எழுக்குமா நம்முடைய இந்த ஆன்மாவை அதுல இந்த ஆன்மா எப்படி ஆகி போச்சுன்னா குறுந்தூரனு இது ஒண்ணுக்கு நடத்துற போராட்டத்துல இந்த யானைகள் நடத்துகிற போராட்டத்துல இவ்வளவு உண்டு பசும்புல் இதுங்கிற மாதிரிங்க அதுவும் திருவள்ளுவர் பசும்புல் தலைகாண்பல் ஒரு சின்ன பசும்புல் அப்பதான் ரெண்டு நாள் மழை பெஞ்சு அப்படி மேல வந்திருக்குது இந்த இந்த மாதிரி இந்த வந்திருக்கிற இன்னைக்கு தான் ரெண்டு நாள் ஆச்சு அப்படி மேல வந்திருக்கிற அந்த புல்ல இது ரெண்டு மூணு யானை சண்டை போடும்போது அது காலில் இது அகப்பட்டுட்டுதுன்னா என்ன ஆகும் என்ன ஆகும் அந்த தோற்றம் கீற்றம் எதுவுமே தெரியாம போடும் ஏன் இது யானை அது பசும்புல் அது இப்பதான் வருது இவ்வளவு உண்டா அப்போ இந்த உயிரானது அவ்வளவு மென்மையானது பசும்புல் மாதிரி சும்மா இப்படி இவ்வளவு உண்டு வந்தது இந்த ஐந்து பொறிகள் யானை மாதிரி இது கால் பட்டதுன்னா அது போய் தூள் தூளா போடும் அதனால்தான் இந்த பொறிகள் வந்து ரொம்ப கடினப்படுது கடிகள் கடினப்படுறதுக்கு காரணம் இல்லைங்களா மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய சிவபுராணம் முன்னே சொல்லியிருக்கிறேன் எல்லா பின்னால் இருக்கிற ஐம்பது தலைப்பில் இருக்கிற செய்திகளும் சிவபுராணத்திலேயே வந்துடுது அப்படி கூட ஒரு ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்யலாம் சிவபுராணத்தில் திருவாசகம் என்றே கூட எடுத்து எழுதலாம் எழுதலாம் இந்த தொண்ணூத்தைந்து வரிகளில் மின் பின்னால் இருக்கிற ஐம்பது தலைப்புகளில் இருக்கிற செய்திகளும் அப்படியே இழையா இழையா ஓடி இருக்கு ஓடி இருக்கு அது என்ன நல்ல அந்த ஐம்பது தலைப்பையும் படிச்சுட்டு இந்த தொண்ணூத்தஞ்சு வரியோடு இணைத்து பார்த்தோம்னா அப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இணைத்து இணைத்து பார்க்கலாம் போல ரொம்ப அருமையாக நீ பாருங்க இப்ப ஆனைவம் போரில் ரெண்டு மூணு யானை சேர்ந்துக்கிட்டு அஞ்சு யானை ஏன்னா இங்க அஞ்சு யானையில இருக்குது ஐந்து யானை சேர்ந்து ஒரு சின்ன இப்பதான் பசும்பல் இப்படி தலை காட்டும் போது அதுல போய் இது வந்து விளையாடுச்சுன்னா அதை போய் நினைச்சு அழிக்க கூட வேண்டியதில்லை இது கால் பட்டாலே போடும் இது நினைச்சு நினைச்சு அந்த பசும்புள்ள விட்டு போட்டு தொடுக்க வேண்டியதில்லை அப்படித்தான் இந்த ஐந்து பொறிகளும் இந்த உயிரை அப்படி ஆட்படுத்தி வைக்கின்றன அதான் அவர் சொன்னார் மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய பெருமானி எனக்கென கொடுத்த மனம் இந்த மனம் எனக்காக இருந்தா பரவாயில்ல அந்த அஞ்சோட தான் ஓடுறீங்குது விலங்கு மனத்தால் விமலா உனக்கு இதனால தான் சுவாமி உனக்கு நான் அன்பு செலுத்த முடியாம தவிக்கிறேன் கலந்த அன்பாயி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இலாத சிறியேன் இந்த வார்த்தை நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை இது மணிவாசர் சொல்லிவிட்டேன் நான் தான் நினைக்கிறது அடி கூட அவர் பெரிய ஞானி நாம தான் இந்த மாதிரிலாம் இருக்கணும் இது மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய அதை அதை கட்டிட்டு மாறடிக்குது இந்த மனசும் விலங்கு மனத்தால் மனம் அங்க போயிட்டுது இப்ப இந்த ஆன்மாவுக்கு யாரு தோண ஒருத்தரும் இல்லை விமலா உனக்கு கலந்த அன்பாயி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இயலாத சிறியேன் என்று நாம சொல்ல வேண்டிய வார்த்தைகளை அவர் கூட்டிட்டார் நாம் என்ன சொல்றது சொல்லவோர் சொல்லும் இல்லை பெருமானத்தில் விண்ணப்பிக்கிறது நமக்கு என்ன இருக்கு நாம சொல்ல வேண்டிய அனுபவத்தை அவர் சொல்லியிருக்க அதனாலதான் எனவே சொல்லி ஏத்துகப்பானே அதுவே நம்ம சொல்ல வேண்டியதான் இல்ல அந்த சிவபுராணத்தையே சொல்லி பெருமான்கிட்ட விண்ணப்பிக்க வேண்டியதான் வேற என்ன செய்ய முடியும் அதனால ஆனை வந்தூரில் ஆனை வம்போரில் ஐந்து யானைகள் செய்கின்ற கடுமையான போர்ல ஒரு சின்ன செடி அது நீங்க எப்படி திருக்குறள் சொல்லால் சொன்னால் பசும்புல் தலை காட்டுது தலை காட்டுது அந்த பசும்புல் தலை காட்டினால் அது எப்படி சிதைவாக அடிந்து போய்விடுமோ அதை போல அதை போல புலனால் அலை புண்டேனை இந்த பொறிகளினாலே நான் அப்படியே துண்டப்பட்டு கொடுக்கிற என்னை எந்தாய் விட்டெழுதி கண்டாய் பெருமானி ஏதோ உன்னை திருவடியை பிடித்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் நான் சமாளித்திருக்கிறேன் இந்த திருவடியும் நான் விட்டு விட்டேன் என்றால் நிச்சயம் இந்த ஆன்மாவில் அடிப்படும் அதனால என் விட்டு விடாதப்பா விட்டெழுதி கண்டாய் வினையேன் மனத்து ஆனா இவ்வளவு கொடுமையான வினையுடைய என்னிடத்திலும் கூட நீ என்ன செய்ய நீ எப்படி இருக்கிறாய் தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து என்னென்ன சுவைப்பொருள் உண்டோ அத்தனையும் சேர்த்துட்டார் என்ன எது ரொம்ப தலையானது அப்படின்னு கேட்டா தேன் அல்லவா தேன் அல்ல தேனையும் அடுத்தது பால் பாலையும் திருவள்ளுவர் பாலோட தேன் கலந்த தே பனிமொழி தேன் பாலையில் உரிய நீர் அவர் பாட்டு சகஜமா பண்ணிட்டு பாலோட தேன் அந்த தே பனிமொழி வாழையிரு காமத்து பாலம் கொண்டு தள்ளினார் ஆமா சுவைங்கிறது இவனுக்கு அந்த சுவை தானே தெரியுது நாக்குரிசி படைத்த நாரிய புண்ணாக்குன்னு திட்டினாரு அது மாதிரி நாக்குரிசி படைத்த நாரிய புண்ணாக்கு அதனால எப்படி இருக்கும்னாரு பெண்ணின்மம் எப்படி இருக்கும் பாலோட தேன்கள் அந்தர்த்தி பனிமொழி வாழை இரு உரிய நீர் அப்படின்னாரு ஞானிகள் அதனால போட அதெல்லாம் சிற்றின்பம் இங்கே தேனையும் பாலையும் ஏன் மீண்டும் மீண்டும் ரெண்டு பேரும் இந்த தேனும் பாலையும் சொல்றாங்கன்னா நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அதுக்காகத்தான் நீங்க அமிர்த திமுன்னு சொன்ன வச்சுங்க எவன் அமிர்தம் சாப்பிட்டான் இது என்ன தேன் சாப்பிட்டுருக்க சாப்பிட்டுருக்க பால் அது சாப்பிட்டுருக்க அதனால நமக்கு இந்த தப்பா நினைக்காதீங்க நம்ம முண்டங்களுக்கு தெரிஞ்சது இதுதான் எது இந்த பால் இந்த அதனால நமக்கு வழங்க முடியாது சொல்லி தொலைக்கணுமே சொன்னாரு இல்லைன்னா அவனுடைய இன்பம் இன்னும் எங்கேயோ இருக்குது ஆனா நமக்கு தெரிஞ்சது இதனால இந்த தேனையும் பாலையும் ஒத்து கண்ணலையும் கருப்பஞ்சாடு இப்ப எங்க பார்த்தாலும் விற்கிது அமுதத்தையும் ஒத்து அதுதான் நமக்கு தெரியாது எது கடைசியில் இருக்கிற அமுதம் இருக்கே சொல்ல கேள்வி என்னது அமிர்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே அது என்னது அது திரு அதையும் திருவள்ளுவர் விட்டார அதையும் விட்டார எங்க இருக்குது பானூர் அமுதத்தை எங்க விட்டாரு தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று எது வானின்று உலகம் வழங்கி வருதலால் இந்த இந்த உலகத்துல எதனால வாழுதுன்னு கேட்டா மேல் இருக்கிற தான் இந்த உலகம் வாழுதுப்பான் அப்படி வழங்கி வருதலால் அது என்னன்னு சொல்லணும்னாரு தண்ணீர்னே சொல்லாதப்பா தண்ணீர்னு சொல்லாத தண்ணீர்னு சொல்லாதுன்னு சொன்னே ஜலம்னு சொல்லவும் கூடாதுன்னு தெரியும் அப்புறம் ஜலம்னு தனியா சொல்ல மாட்டார் விட்டுரு அதனால தண்ணீர் ஜலம் இத்தியாதி பிள்ளை சொல்லக்கூடாது தெரியினார் அமிழ்தம் என்று ஒரு பையன் அங்க தண்ணிய போய் அமிழ்தம்ங்கிறீங்களே உணரற் பாட் மக்கு பயல எனக்கு தெரியாத தண்ணி தண்ணி தண்ணி தான் ஆனா அது எப்படி உணர்ந்து கொள்ளணும் அமிழ்தம் என்று உணர்ந்து கொள்ளணும் ஏன் வானின்று உலகம் வழங்கி வருதலாம் அது இல்லைன்னா நம்ம எல்லாம் இருக்க முடியாதா இருக்க முடியாது என்ன வான் சிறப்பு தான் என்ன அந்த வான் சிறப்பு அவர் சொல்லும் போது எங்கேயோ இருக்குது <laughs> எங்கேயோ இருக்குது சிவம் அதனால அமிர்தம் என்று உணர பாற்று என்றெல்லாம் சொன்னாரே சாவா மருந்தனினும் வேண்டற் பாட்டுண்டு அது எங்க சாவா மருந்தனினும் வேண்டற் பாட்டுண்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற் பாட்டு சார் நான் இது எல்லாரும் எப்பவும் கிடைக்கிற மாம்பழம் கம்பளம் இருக்கும்போது நான் கதவை திறந்து வச்சுட்டு தான் சாப்பிடுவேன் கிடைக்காத அமிர்தமாக ஒரு தரம் கிடைச்சிதுங்க அது வேற தரம் கிடைக்காது அதனால ஏன் காதை கதவை இழுத்து போட்டு ஜன்னல்லாம் அட அப்படின்னு சாப்பிடுறார் சாவா மருந்தனினும் விருந்து புறத்ததா தானுண்டல் வேண்டர் பாட்டு ஜன்னலை திரடா கதவை திரடா குடிச்சிட்டு சாப்பிட்றா மக்குப்பையில சாவாம மட்டும் தனியாக சாப்பிட்றதா எனவே சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன் எனவே இட்லியும் காப்பியும் சாப்பிடும் போது ரெண்டு கொடுத்துட்டு சாப்பிடும் கூட தானா தெரியுது இல்ல சாவா மருந்தாலே அப்படி சொன்னா இட்லி காப்பி தோசை பூரியில கொடுத்துட்டு சாப்பிடும் ஏன்னா சாவா மருந்துக்கே சொல்லிட்டா இட்லி தோசை பூரி இத்தியாதிகள் எல்லாம் அடங்கி போகுது இல்லை பிடிச்ச பிடி மேல் பிடியா பிடிச்சிட்டாரு சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று இதெல்லாம் என்னென்னமா ஒரு எழுதியிருக்காங்க தெரியுங்களா ஒருத்தன் சொன்னா அதுக்கு உரை விருந்து புறத்துதா தான் உண்டல் சாபா மருந்து அப்படி சொன்னோம் ஏ திருவள்ளூர் சொல்றதெல்லாம் கேட்காதுரா ஏதேன்னு கிடைச்சதுன்னா முதல்ல கதவையும் ஜன்னலையும் அடை நல்லா வச்சு மக்கு அதுதான் நம்ம புடைக்கிற வழி விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்து அதான் புழைக்கிற வழி எனினும் வேண்டற் பாட்டு ஐயா நான் செத்தே போனாலும் பரவாயில்ல நான் கொடுத்துட்டு சாவரேன் வாடா அப்படி ஒரு உரை ஒருத்தர் எழுதினர் இன்னொருத்தர் எழுதினர் ஒவ்வொருத்தரால் என்ன பண்றது விருந்து புறத்தா தானுண்டல் சாவாம் சாவாம் கண்டுபிடிச்சிட்டு நீ வந்து அதிலிருந்து வீட்டுல திண்ணில் இருக்க நீ சாப்பிடுறது நீ செத்ததுக்கு சமானம்டான்னாரு இல்லையா அப்படி சொல்லாதீங்கய்யா அவர் தான் ஐயா நீங்க கடைக்கு போய் சாப்பிடு போங்க சாப்பிடு போங்க என்று அவர் அருந்து எனினும் வேண்டற் பாட்டன் வெளியில இருக்கவர் அப்படி அருந்துன்னு சொன்னா கூட ஐயா நீங்க ஒரு உருண்டை பாயில போட்டாதான் நான் போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன் என்று கூப்பிடுறா பா திருக்குறள் பார்த்தீங்களா ஐயன் திருக்குறள் இழுக்க இழுக்க இன்பம் தரும் <laughs> நீங்க எங்கேயோ போடப்படாது ஆமா இங்கேயே இருக்கணும் திருக்குறள்லயே இருக்கணும் எங்க ஐயங்கிட்டே இருக்கணும் விட்டப்படாது வரும் மூணு உரை என்ன விருந்து புறத்துதா தானுண்டல் சாவாம் அருந்து எனினும் வேண்டற் பாட்டுண்டு விருந்து புறத்துதா தானுண்டல் சாவாம் அருந்து எனினும் வேண்டற் பாட்டுண்டு இப்படி இல்ல அதான் திருவள்ளுவர் அதான் திருவள்ளுவர் என்ன யோகிதையா படிக்கணுமே படிக்கிறத மனசுல வச்சுக்கணுமே ஆண்டவன் தான் காக்கணும் எனவே இப்படி உருந்த தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து இவற்றையெல்லாம் ஒத்திருக்கிறானாம் பெருமான் அது மட்டுமல்ல ஊனையும் இந்த உடம்பு என்பினையும் இந்த ஊனையும் சரி உள்ள இருக்கிற எலும்பையும் சரி உருக்கான்ற உண்மையனே அவற்றையெல்லாம் கூட உருவும்படி ஆக்கியிருக்கிற நீ உண்மையன் உண்மை என்ன மூணு சொல்லி என்னன்னா உண்மையன் மிகச்சிறந்தவன் என்று பொருள் அப்படி மிகச்சிறந்தவனாக இருக்கிறவனாக உன்னை நான் எப்படியோ சேரும்படியா நீ செய்துட்ட செய்த என்னை விட்டெடுதி கண்டாய் விட்டு விடாதப்பா என்பதுதான் விண்ணப்பம் விட்டு விடாதே என்று சொல்கின்ற விண்ணப்பம் இங்கே ஆனை வெம்போரில் குறுந்தூறு என என விட்டார் ஏன் யானைய சொன்னாரு இருக்கிற போர்ல ஏ சிங்கத்தை சொல்றது புலிகுட்டியை சொல்றது ஐயன் திருவள்ளுவர் குன்றேறி யானை போர் கண்டத்தால் தன்கைத்து தோன்று உண்டாக செய்வான் வினை கொன்னு இருக்கான் மனுஷன் ஏ யானை போர் செய்யும் போது என்ன பண்ணும்னாரு அது பக்கத்துல இருந்து பாக்காதரா அங்க அப்படியே சுத்தற மாதிரி ஒன்ன சுத்தி விடும் நீ ஒரு நல்ல மலையில ஏறிக்க கீழே யானை இதுங்கட்டும் கவலை இல்லாம அடே பலே பலே எங்க என்ன கொஞ்சம் துதிக்க நீட்டு அப்படிங்கலாம் ஏன் ஜென்மத்துக்கு மலை மேல ஏற முடியாது அதனால எனவே தனக்குள்ள ஒண்ணுக்குள்ள அடிச்சுக்கலாமே தவிர நம்ம பார்த்த ஒரு கால் அதுக்கு ஒரு கோவம் வந்ததுன்னா கூட செய்யறதுக்கு வக்கு இல்லை ஏன் அது உடம்பு பெரிய சரீரம் மலையில ஏற முடியாது அல்ல குன்றேறி யானை போர் கண்டத்தால் எதுக்கு சாமி சொன்னீங்க தன் கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை எந்த ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு வேலை செய்யணும்டா அவர் தருவார் இவர் தருவார் அப்படி பார்த்துக்கலாம் இப்படி பார்த்துக்கலாம்னு ஒன்னையும் தொடங்காதடா ராஜா கையில இருக்கணும் தொடங்கும் என்ன பாப்பாளுக்கு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சரி எவ்வளோ இருக்குது டென் லேக்ஸ் பத்து லட்சம் இருக்குதா அவன் அவன் எவ்வளவு கேட்டாலும் சரி மாப்பிள்ளை அஞ்சு லட்சம் கேட்டாலும் சரி இந்த எழுதிட்டு மீன் அஞ்சு லட்சத்தில் கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லி என்னங்க ஒரு அப்பா ஐம்பது ரூபா இருக்குது ஐம்பது ஐயாயிரம் ரூபா இருக்குதுங்க அது எதுக்குடா போதும் ஒரு புடவை வாங்க போதுமா என்ன அவர்கிட்ட கேட்டிருக்கிறேங்க அவர் ஒரு என்ன ஒரு பத்தாயிரம் தரேன் இவர்கிட்ட